பரமே தண்ணீரே ஒரே அறம் செய்யும் பெருமான் நந்தகோபாலாவழுந்திராய் கொம்பனாச்செல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாற்றி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடருக்கு ஓங்கி உலகளந்த உம்பர் ஹோமானே உறங்காதெழுந்திராய் எம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்மியன் நீ முறங்கே